நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் நம்ம எனக்கு செய்யப்படுறது ஃபிஷ் ஷாலோ ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள் மீன் அரை கிலோ சின்ன வெங்காயம் அஞ்சு நம்ம மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் எலுமிச்சஞ்சாறு தேவையான அளவு அல்லது புளி பேஸ்ட் சிறிதளவு இஞ்சி ஒரு தொண்டு பூண்டு நாலஞ்சு பற்கள் எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம ஃபிஷ் க்ளீன் பண்ணி வச்சுருவோம் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்புறம் மிக்சியில் சின்ன வெங்காயம் மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் தனியாத்தூள் மஞ்சப்பொடி உப்பு இஞ்சி பூண்டு எலுமிச்சஞ்சாறு அல்லது புளி பேஸ்ட்டு அது போட்டு நல்லா அரைச்சிடுவோம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறைனே அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அதை எடுத்து நல்லா மீன் மேலே நல்லா எல்லா இடத்துலையும் சைட்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் தடவி விட்டுடணும் தடவிட்டு அதை ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும் நல்ல ஊற ஊற டேஸ்ட் கிடைக்கும் அதை நல்லா ஊற வச்சுட்டு அதை எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் சோப்பத்தை வச்சுட்டு தவா வச்சுட்டு தவாவில் காஞ்சதும் தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை மீன் வச்சுட்டு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பர்ப் ஆன tasty and healthy fish shallow fry தயார் இது ஃபிஷ் தவா ஃப்ரைனும் சொல்லுவாங்க சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் அதிக எண்ணெயும் குடிக்காது எல்லோருக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்